சிவமயம் திருச்சிற்றம்பலம் திரு அதிகை கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் காப்பு வன்மை தரும் ஆகம நூல் வைத்த போருள் வழுவாம் உண்மை விளக்கம் ஊரை செய்ய தென்மதம் சேர் அந்தி நிறத்தந்தி முகத்தொந்திவயிற்றைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம் நூல் பொய் காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய் கண்டாய் விண்ணப்பம் பொய் காட்டா மெய்யாதீரு வெண்ணை வித்தகா சுத்த ஐயா நீ தான் கேட்டருள் ஆறாறு தத்துவமேதானவமேதன்றேதான் மாறாவின ஏது மற்றிவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடமஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று உள்ளபடி இத்தை ஊரைக்க கேளுன்றமக்கு வள்ளலருளாலன்று வாய்மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவீலே ஆனந்த யோகம் நீகள் புதல்வா உற்று ஆன்ம தத்துவம் நாற்கோணம் பூமி புனல் நண்ணுமதியின் பாதி ஏற்குமணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அரு கோணம் கால்வட்டம் ஆகாயம் ஆத்மா ஒரு காயமாமிவற்றாலுற்று இவற்றாலுற்று பொன் பார்ப்பூனல் வெண்மை பொங்கும் மணல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்துல வரைய அப்பாராதிக்கின்றோம் அழுத்தமதாய் நிற்கும் மது குறி குலிஷம் கோகனதம் கொள் சுவத்தி குன்றா அருப்புள்ளே ஆரமுத விந்து பிரிவின்றி மண் புனல் தீக்கால்வானம் மன்னும் மடைவே என்று ஒன் புதல்வ ஆகமம் போதும் பாராதி ஐந்துக்கும் பன்னும் மதி தெய்வங்கள் ஆராரயனாதி ஐவராம் ஓரோர் தொழிலவர்க்கும் சொல்லுங்கால் தோற்ற முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவர் காண்பார் படைப்பன்ன என் அழிப்பன் பங்கய கண்மாயன் துடைப்பன்னூரொத்திரனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் தீரோபவிப்பரீசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகரம் மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமா ஒன் கணல் சுற்றொன்று விக்கும் ஓவாமல் வண்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில்லாகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நீரைந்து உள்ளபடி மாபூதம் ஓதினோம் ஒன்றனக்கு கள்ளமிகும் மைம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை ஸ்பரீஷம் பூரூபம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம் ஞானேந்திரியங்கள் நன்றாவூரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் சேவி தோல் கண் அத்தாலும் மூக்கின்றறி வானிடமா நின்று செவி மன்னும் ஓலியதனை ஈனமிகு தோல் காலிடமாக ஊன பரிசம் தன்னை அறியும் பார்வையிற்கணங்கே விரவி ஓரோவங்காணுமே நன்றாக நீரிடமானாயிரதன் தான் அறியும் பொன்றாமணம் மூக்கு பூவிடமா நின்றறியோ என்றோதும் அன்றே இரையாகமம் இதனை வென்றோர் சென்றோர் இன்ப வீடு கண்ணுதல் நூலோதியிடம் கண்மேந்திரியங்கள் எண்ணும் வசனாதி கீடமாக நன்னியிடம் வாக்குப்பாதம் பாணி மண்ணு கூதம் உபத்த மா கருதும் நாளு மது வாக்காகாயம் இடமா வந்து வச்சனிக்கும் கால் போக்காரும் காற்றிடமா புல்கியனல் ஏற்கும் இடுங்கை கூதம் நீரிடமாமலாதீர் விடும் விடும்பாரிடம்போபதம் விந்து அந்த கரணம் அடைவே ஓரை கேள் அந்த மனம் புத்தியுடன் நாங்காரம் சிந்தையவை பற்றியது நிச்சயித்து பல்காலேழிந்திருந்தங்கு உற்றது சிந்திக்கும் ஊனர் ஓதியிடம் நாலாரும் உற்றாத்ம தத்துவமென்று ஆதியருள் நூலறையும் காண் தீதரவே வித்தியா தத்துவங்கள் தம்மை வீழப்ப கேள் உத்தமனே நன்றாவூனக்கு வித்யா தத்துவம் காலம் நீயதி கருதும் கலை வித்தை ஏல அராகம் புருடனே மாயை மாலரவே சொன்னோமடைவாகச் சொன்ன இவை தன்னுண்மை உன்னிவோரைக்கும் நாம் உற்று எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தருங்கிரியை ஆத்மாவுக்கு ஒல்லை அறிவாசையை புலனும் மாறவரும் காலம் குறியாமயக்கென்று கொள் சுத்த தத்துவம் வித்யா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம் சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள் நித்தமாம் சுத்த வித்தை பின் சொல்லும் சதாசிவம் நர் சக்தி சிவம் காணவைகள் தாம் சுத்த வித்தையானமிகும் ஞானமிகும் தொன்மையாம் ஈஸ்வரந்தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியீடோ ஒத்தல் இவை சாதாக்கியமென்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவம் ஆணவம் கண்மம் ஆறாறு தத்துவமும் சொன்னோமடைவாக மாறாமலமிரண்டும் வாசுல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயான சுகம் துக்கம் குறியாவீன என்று கொள் ஆத்மரூபம் ஆறாறு தத்துவமும் மாணவமும் வல்வினயம் மாறா அருளால் வகுத்துரைத்தீர் வேறாக என்னை எனக்கரிய காட்டீரீவை கண்டேன் உன்னறிய தேசிகரே உற்று நன்றாவூரை கேள் நல்ல சித்த சித்தின் முன்ன சித்திங்க ஒன்றாது சித்த சித்தை ஓராது நின்றிவற்றை அன்றே பகுத்தறிவதாத்மாவே என்று மறை கொன்றாமல்லோதும் கூறித்து தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாமென்றறிய எத்தன்மை என்னில்லியம்ப கேள் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாது தன்னை தான் கூறில்ல இவை போர்கொள் ஆறு சுவையும் மருந்தியவை தம்மை வேறொருவன் கூறியிடம் மேன்மை போல் ஆராரும் ஒன்றொன்றா நாடி உணர்ந்தோதில் அதிலுற்றறிவாய் நின்ற பொருள் தானே காண்டி சிவரூபம் குன்றா அருளாலே கூறி நீரென்வடிவு பொன்றாதனும் ஒரு பம்போதியேர் நின்றருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல ஊனதறிவின் நன்னி அறிவித்திடுவோம் நாம் அன்றியும் கேள் ஆன்மாவாலாய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றியறியாயிவ என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை ஓணர்த்துவோம் முன்னறிவில் மேவாமல் மேவியேனாமே அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க குயிராய் மேவினோம் எக்கண்ணம் நில்லாயிடத்துயிர்க்கு நில்லாதறிவென்று நல்லாகமம் ஓதும் நாடு பஞ்சாக்கர நடனம் நற்றவத்தோர் தாம் காண நாதாந்த தஞ்செழுத்தால் உற்றுருவாய் நின்றாடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் போழில் வெண்ணை மெய் கண்டநாதனே தன்னார் அருளாலே சாற்று எட்டும் ஈரண்டும் ஊருவான லிங்கத்தே நட்டம் போதல்வான வீலக்கேள் சிட்டன் சிவாய நம என்னும் திருவேழு தஞ்சாலே அவாயமர நின்றாடுவான் ஆடும்படி கீழ்நல் அம்பலத்தானையனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் பூதரம் வளர்த்தோள் சீகரம் பகருமுகம் வாமுடிய பார் சேர்க்கும் தூடி சிகரம் சிக்க கனவாபீஷுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கிலிரைக்கு அங்கீனகரம் அடி கீழ்மூயலகனார் தங்கும் மகரமது தான் ஓங்காரமே நல் தீருவாசி உற்றதனில் நீங்கா ஏழு தேநீரை சுடராம் ஆங்காரம் அற்றாரறிவரணியம்பலத்தானாடலிது பெற்றார் பேரப்பற்றார் பின் தோற்றம் தூடியதனில் தோயும் தீதியமைப்பில் சாற்றியிடம் மங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஒன்று மலர்பதத்தில் உற்றெதிரோதம் முத்தே என்ற மலர்பதத்தே நாடு மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டுமலம் சாய அமுக்கியருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆத்மாவை அழுத்தல் தானெந்தையார் பரதம் தான் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோச்சித்து தானந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டருந்தி நின்றாடல் காணுமருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து பறையிடமா நின்று மிக பஞ்சாக்கரத்தால் உரையுணர்வு கெட்டாவோ ரூபன் வரைமகள் தான் காணும்படியே கருணையுறு கொண்டாடல் பேணம் அவர் கொண்டோ பிறப்பு அஞ்செழுத்து நாதாந்த நாடகத்தை நன்றாயருள் செய்தீர் எழுத்தஞ்சும் உள்ளபடி தீதரவே அஞ்செழுத்தீதாயில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அருட்குருவேகே சாற்று உற்ற குறி ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் போருள் தான் சலியாது மற்றது கேள் ஈசனருள்ளாவி எழிலார் தமலம் ஆசில் ஏழு தஞ்சின் நடைவாம் சிவனருளாவி திரோதமலமைந்தும் அவனேழு தஞ்சின்னடைவாம் இவனின்று நம் முதலாவோதிலருள் நாடாது நாடுமருள் சிம்முதலாவோது நீ சென்று அண்ணல் மூதலா அழகாரெழுத்தைந்தோ எண்ணில் ராபகலற்றின்பத்தே நன்னி அருளானது சிவத்தேயாக்கும் மனோபை இருளானது தீர இன்று ஆதிமலம் இரண்டும் ஆதியாய் ஓதினால் ஜேதியாமும் மலமும் தீர்வாகாம் போதம் மதிப்பரிதாமின் பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓதஞ்செழுத்துமே அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல்லரு மறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் மாறாறு கப்பாலாம் மோனந்த மாமுக்தியும் அத்வைத்த முக்தி முக்தி தனை அடைந்தோர் முந்து பழம் போதங்கே வித்தகமாம் வீணை ஈவற்றின் ஒத்த இரதமணம் வெம்மை எழில்லாதம் போல விரவுவரென்றோதும் விதி தத்துவங்களெல்லாம் சகஜமாம் ஆத்மாவில் வித்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முத்தினதில் சித்தமலமற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமாவோதியிடோதான் ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியினார் ஜோதி பேதமர நிற்கின்ற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் தீருவடியின் ஆத்மா அணைந்தின்ப கண்ணில் அழந்தியிடம் காண் சென்றிவற்றாலொன்றில் சிவபூரணம் சிதையும் அன்றவன் தான் ஒன்றுமெனில் அந்நியமாம் இன்றிரண்டும் அற்ற நிலை ஏதென்னின்னாதித்தன் நந்தன் விழியே குற்றமர நின்றது போர்க்கொள் வாக்குமனமிறந்தவான் கருணையாளனூரோ தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா நீக்கா பதியினை போல் நித்தம் பசுபாசம் என்றாய் கதியிடத்து மூன்றினையும் காட்டு முத்திதனின் மூன்று முதலும் மொழிய கேள் சுத்த அனுபோகத்தை துய்த்தலனோ மெத்தவே இன்பம் கொடுத்தலிரை இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டு கொள்ளப்ப குருலிங்க சங்கம வழிபாடு அப்பா இம்முக்திக்கு அழியாத காரணந்தான் செப்பாயருளாலே செப்ப கேள் ஒப்பில் குருலிங்க வேடமென கூறில் ஈவை கொண்டார் கருவொன்றினில்லார்கள் காண் கற்றாமனம் போல் கசிந்து கசிந்தே உருகே உற்றாஷான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முத்தி தலைவர் மூழு மலத்தை மோஷிக்கோ பத்திதனில் நின்றிடவர் பார் வாழ்ந்தேனருட்கடலே வற்றாபவக்கடலில் வீழ்ந்தேனலையாமல் மேதினியில் சூழ்ந்துவிடா வெண்ணை சுவேதவனமை கண்டநாதனே உண்மை தவ பயனே ஊற்று ஆசிரியர் பெயர் மன்னதிகை வாழும் மனவாச்சகங்கடந்தான் மின்னனையார் வாழ்விலுராமை கண்டான் பன்னுமரை வன்மை தரும் ஆகமனூல் வைத்த போருள் வழுவா உண்மை விளக்கம் செய்தானுற்று